वाक् यज्ञेना कल्पता नमस्कर्ची विशेषेय सुदेवता एतस्यां प्रतिपसन्तेभ्यश्च नमः नमो दक्षिणायै विषेयाश्च देवता एतस्याम् प्रतिपसन्तेभ्यश्च नमः नमो दक्षिणायै दिशे देवता एतस्यां नमः मम प्रतीच्यै दिशे देवता एतस्यां प्रतिवसन्त्येताभ्यश्च नमः्यै दिशेयाश्च देवता एतस्याम् प्रतिवसन्त्येताभ्यश्च नमः मम ऊर्वादीदिशेयाश्च देवता एतस्यां प्रतिवसन्तेताभ्यश्च नमः नमो धरायै विषेयाश्च देवता एतस्यां प्रतिवसन्तेताभ्यश्च नमः नमो वान्तरायै विषे याश्च देवता एतस्यां प्रतिवसन्त्येताभ्यश्च नमः नमो गङ्गायमुनयोर्मध्ये ये वसन्ति ते मे जीवितं वर्धयन्ति गोदावरी नर्मदा कावेरी सरयोमहीमृतर्मी वेदिका क्षिप्रावेत्रवती महासुरनदी ख्याताचया गण्डकी पूर्णा पूर्णजलैः समुद्रसहिता कुर्वन्तु मङ्गलम् कुर्वन्तु वो मङ्गलम् अथ पितृभ्यां नमो नमः सद्गुरुचरणारविन्दाभ्यां नमो नमः ஆழ்ந்து சுவாசித்தல் உடல் உறுப்புகளை தளர்த்துதல் முதலில் நேராக அமர்ந்து கொள்ளுதல் பிறகு ஆழ்ந்து சுவாசித்து உடல் உறுப்புகளை நன்கு விரைப்பின்றி பொய்வின்றி தளர்த்துதல் சுவாசத்தை கவனித்து மனதில் அமைதியை உணருதல் இவைகள் தியானத்தை தொடங்குவதற்கான முதற்படி நிலைகள் அவற்றை நிறைவேற்றுவோம் தியானத்தில் ஐந்து வகையாக தியான விஷயங்களை பிரித்திருக்கிறோம் சமத்தியானம் சமாதான தியானம் விஸ்வரூப தியானம் சத்குண தியானம் பிரம்மாத்ம ஐக்கிய தியானம் அல்லது பிரம்ம தியானம் சமத்தியானம் மூன்று அம்சங்களை உடையது உடல் உறுப்புகளை வளர்த்துவது ஷரீர சமா பிராணனை வளர்த்துவது பிராணசமா மனதை தளர்த்துதல் அமைதிப்படுத்துதல் மனசமா சமஹா என்பது ஆங்கிலத்தில் ரிலாக்ஸேஷன் சமாதான தியானம் என்பது மனதை ஒருமுகப்படுத்துவதற்கான பயிற்சி அதிலும் மூன்று அம்சங்கள் இருக்கின்றன மானச பூஜா மானச பாராயணம் மானச ஜப்பம் மனதை ஒருமுகப்படுத்துவதற்காக இந்த மூன்று அம்சங்களையும் பின்பற்றுவதே சமாதான தியானம் எனப்படும் விஸ்வரூப தியானம் பிரபஞ்சத்தையும் பிரபஞ்சத்தில் நிகழும் நிகழ்வுகளையும் அனைத்து நிகழ்வுகளையும் தியானிப்பதே விஸ்வரூப இறைவனை பிரபஞ்சமாகவும் பிரபஞ்சத்தில் நிகழும் நிகழ்வுகளாகவும் கருதி தியானிப்போம் விஸ்வரூப தியானம் சத்குண தியானம் அடுத்தபடி சத்குண தியானம் இந்த தியானங்கள் அனைவத்தையும் நிறைவேற்றுவதற்கு முறையாக நிறைவேற்றுவதற்கு ஓரளவாவது தியானத்தில் வெற்றி அடைவதற்கு குறைந்தது ஐந்து ஆண்டுகள் ஆகும் இடைவிடாது தியான பயிற்சி செய்கின்றவர்களுக்கு இந்த உண்மை விளங்கும் பொதுவாக எல்லோரிடமும் இயல்பாக இருக்கும் இதை நாம் இதற்கு எதிர்மறையில் காமக்ரோதாதி குணங்களுக்கு எதிரான நல்குணங்களை ஆழ்ந்து எண்ணுவதே சத்குண திருப்தி பொறுமை வழங்குகின்ற குணமாகிய தான புத்தி விவேகம் பணிவு பிறருடைய மேன்மைக்காக பிரார்த்தனை செய்தல் பாராட்டு இவைகளே இந்த குணங்களுக்கு எதிர்மாறானது பகவான் பதஞ்சலி மகரிஷி இதனை பிரதிபக்ஷ பாவனம் என்கிறார் அளவுக்கு மீறிய ஆசை எவருக்கும் நன்மை செய்ய தர்மா விருத்தோ பூதேஷு காமோஸ்மி பரதேஷு தர்மத்துக்கு விரோதமில்லாத ஆசையாக பகவான் விளங்குகிறார் இறைவனுடைய விபூதி அறத்துக்கு முரண்படாத ஆசையாக விளங்குகிறது அவா என்ப எவ்வுயிர்க்கும் விஞ்ஞான்கும் தவா அப்பிறப்பேனும் ஆசை எல்லா உயிர்களுக்கும் எப்பொழுதும் இன்பத்தை தரக்கூடிய பிறவிக்கான காரணம் என்கிறார் வள்ளுவர் ஆசை விடவிட ஆனந்தமாகும் என்பது திருமந்திரம் ஆசை படப்பட ஆய்வரும் இன்பங்கள் எனவே நமக்கு அமைந்திருப்பதை கொண்டு திருப்தி அடைய பழக வேண்டும் எவரோடும் ஒப்பிடக்கூடாது பொருளியல் முன்னேற்றம் உண்மையான முன்னேற்றம் அல்ல எல்லோருக்கும் உணவு எல்லோருக்கும் இல்லம் எல்லோருக்கும் உடை உணவு அமைய வேண்டும் பிறருடையதை மறைமுகமாக பறிப்பதே ஆசையின் விளைவாகும் ஆசைக்கோர் அளவில்லை அகிலமெல்லாம் கட்டி ஆளிடினும் கடல் மீதிலே ஆணை செலவே நினைவு அழகேசன் நிகராக அம்பொன் மிக வைத்த பேரும் நேசித்து ரசவாத வித்தைக்கு அலைந்து நெடுநாள் இருந்த பேரும் நிலையாகவே இனம் காயகல் கருப்பேரில் என்று பின்னார் எல்லாம் யோசிக்கும் வேளையில் பசிதீர உண்பதும் உறங்குவதுமாக உள்ளதே பொருள் உள்ளது செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு போதும் என்ற மனமே பொன் செய்யும் அறிந்து தேவைக்கு மேலானதை சமூகத்திற்கு வழங்க வேண்டும் மன நிறைவோடு வழங்க வேண்டும் நமக்கு நாமே திரும்ப திரும்ப மனதிற்குள் சொல்லிக்கொள்ள வேண்டும் நான் திருப்தியாக இருக்கிறேன் மன நிறைவோடு இருக்கிறேன் எனக்கு வாழ்க்கையில் என்னவெல்லாம் கிடைத்திருக்கின்றனவோ அவைகளால் நான் மன நிறைவோடு இருக்கிறேன் உடலின் தன்மை பொருளாதாரம் உறவுகள் எல்லாவற்றிலும் குறைபாடுகள் இருந்தாலும் நான் அவற்றை அவற்றை பொருட்படுத்தாமல் திருப்தியோடு இருக்கிறேன் திருப்போகம் திருத்தோகம் பூர்ண திருத்தோகம் யாண்டும் நிறைவுடன் இருக்கிறேன் இறைவன் என் வினைக்கேற்ப எனக்கு தேவையானவற்றை கொடுத்து அவற்றில் நான் நிறைவு காண்கிறேன் இவருடைய உடலோ செல்வமோ பொருளோ உறவுகளோ அதை குறித்து நான் ஒப்பிட்டு பார்க்க மாட்டேன் எனக்கு கிடைப்பதில் நான் பொழுதும் திருப்தியாக அதே போன்று பொறுமையை தியானம் செய்ய வேண்டும் நமது ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் நிறைவேறவில்லை என்றால் அல்லது முறையாக நிறைவேறவில்லை என்றால் கோபம் மேலோங்குகிறது கோபத்தினால் அறிவை இழந்து விடுகிறது அமைதியை சூழ்நிலையை கோபத்தினால் கெடுத்து விடுகிறது கோபத்தின் சுபத்திற்கு காரணம் ஆசைகளும் எதிர்பார்ப்புகளுமே ஆகும் இவைகளையெல்லாம் சிந்தித்து சாந்திஹி க்ஷமா திதிக்ஷா எனப்படும் பொறுமையை நன்கு பழக வேண்டும் பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனும் நன்றி நமக்கு எவரேனும் தீங்கு செய்தால் அதை பொறுத்துக் கொள்வது நல்லது அதை மறந்துவிடுவது அதைவிட நல்லது என்கிறார் ஞானஸ்யாபரணம் க்ஷமா என்கிறது சாஸ்திரம் அறிவுக்கு அணிகலன் பொருள் உன்னைத்தான் காக்கும் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம் நகையும் உவகையும் கொல்லும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ விட அனைவருடைய மகிழ்ச்சியையும் கோபப்படுபவன் உட்பட அனைவருடைய மகிழ்ச்சியையும் அகமலர்ச்சியாகிய மகிழ்ச்சியையும் முகமலர்ச்சியாகிய நகையையும் புன்னகையையும் சிரிப்பையும் போக்கும் சினம் ஆத்மசத்ரு எனவே கோபத்தை கோபத்தின் விளைவை சிந்தித்து பார்த்து பொறுமை என்னும் குணம் நம்மிடம் மேலோங்க இறைவனை பிரார்த்தித்து முயற்சிக்க வேண்டும் இறைவா கோபமில்லாத தன்மையை மனதின் அமைதியை பாதுகாக்கும் பொறுமையை அருள்வாயாக பொறுமை உடையவனாக நான் விளங்குவேன் அகம் க்ஷமி சர்வதா க்ஷமி அஸ்மி சர்வத்திர க்ஷமி அஸ்மி சர்வேஷு நான் அனைவரிடத்திலும் அனைத்து இடங்களிலும் எப்பொழுதும் பொறுமையை உடையவனாக இருக்கிறேன் இந்த குணங்களில் ஒவ்வொரு குணங்களையும் நீண்ட நாள் தியானித்து பழக வேண்டும் कृप्तोऽहम् क्षमी अस्मि மற்ற குணங்களுக்கும் லோக மோக மத மாத்சரிய தங்களுக்கும் இந்த அடிப்படையிலேயே தியானித்து பழகுவோம் शान्तिः अंतरिक्षगुं शान्तिः द्यौः शान्तिः दिशः शान्तिः न्तरदिशा शान्तिः अग्निशान्तिः वायुशान्तिः आदित्यशान्तिः चन्द्रमा शान्तिः नक्षत्राणि शान्तिः आपशान्तिः ओषधयः शान्तिः वनस् ततयः शान्तिः गौशान्तिः अजाशान्तिः अश्वशान्तिः पुरुषशान्तिः ब्रह्मशान्तिः ब्राह्मणशान्तिः शान्तिरेव शान्तिः शान्तिर्मे अस्ति लोकाः समस्ताः सुखिनो भवन्तु ॐ शान्तिः हरिः के गुना च